كان للرحمن عزيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال رائب من موت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாள ஈசனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய புதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் சலாமும் எம்மொழிகள் மேலான கண்மணி நாயகம் மஹம்மது முஸ்தபா சொல்லபாபு அலஹி வசல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரம் பிசகாது தமது வாதிலை பின்பற்றி வெற்றிகளை கண்டவர்களை சனாபாக்கள் காவியவர்கள் சபவு காவியங்கள் முஸ்லீமான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகலாம் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுடைய மாளிகையிலே நல்லதை செய்வோம் அதன்படி நடப்போம் அதன்பால் அழைப்போம் அதனூடாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே வைக்க திக்காப்புடைய தோடு பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹவின் நல்லதியார்களே வல்லவர்களே நல்லவர்களே சிறாரிகளே வாலிபர்களே வயோதிப்பர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை கொண்டு மாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவேலோம் பகவலினம் விரதத்தியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய வறுமை அல்லாஹ் தந்து இறைவன் இந்த புனிதமான ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஹஜ்ஜுடைய காலம் என்று நாம் சொல்லக்கூடிய ஹஜ்ஜாதிகள் எல்லாம் ஹஜ்ஜிலே இருந்து மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்ற அதிலும் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் அடைய இருக்கிறோம் அன்பான அல்லாஹுவின் இருக்கிறேன் எனவே இத்தகைய தியாகம் உங்களுக்கு காரண கருத்தாக்களாக இருந்த குர்பானுடைய அமரோடு சம்பந்தப்படுகின்றன அதற்கு இப்ராமி மனைவி அல்லாஹுடைய நேசராகும் தெரிவு செய்யப்படுவதற்காக அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான் அந்த எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படியா அல்லாஹ் கொடுத்த பல சோதனைகளிலே மிக முக்கியமான நான்கு சோதனைகளை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொண்டு நாங்கள் சோதித்தோம் அந்த எல்லா சோதனைகளிலும் அந்த எல்லா கட்டங்களிலும் அவர் அதை பூர்த்தி செய்தார் அந்த சோதனைகளில் அவர் வெற்றியை அடைந்தார் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்பொர்ஆனிலே சொல்லுகிறான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹசரத் இப்ராஹிம் அலைசலா துவக்கலாம் அவர்களுக்கு அந்த சோதனைகளை அறிஞர்கள் மிக முக்கியமான நான்கு சோதனைகளாக உள்ளடக்குவார்கள் ஒன்று அவர்கள் உள்ளம் சார்ந்த சோதனை இன்னொன்று அவருடைய முழு உடம்பு சார்ந்த சோதனை இன்னொன்று அல்லா அவருடைய உடம்பால் தேடிய முழு பொருளாதாரம் சார்ந்த சோதனை அதற்கு அடுத்ததாக அவரும் அவருடைய மனைவியும் மீண்டெடுத்த அந்த குழந்தை மூலமாக ஏற்பட்ட சோதனை அன்பானவர்களை இந்த நான்கு வகையான சோதனைகளும் மதரத்து இப்ராஹிம் அலைஹிசலாத்துலாம் அன்னவர்கள் வெற்றி பெற்றார்கள் எல்லா சோதனைகளிலும் சாதனையாக ஆக்கினார்கள் கண்ணியமானவர்கள் எல்லாருடைய நேசராக ஆகுவதற்கு காரணமே இந்த நான்கு சோதனைகள் தான் முதல் வகை சோதனை ஹவரத் இப்ராஹிம் அலைஸ்லாவுடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான் இந்த உள்ளத்திலே யார் இருக்கிறா என்பதாக ஹதரத் இப்ராஹிம் அலைஸ்லாவுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் மன்னவர்கள் அல்லாஹை சந்திக்கின்ற போது அல்லாஹை வந்தடைகின்ற போது கல்வன் சலீம் ஈரேற்றமான உள்ளமாக சாந்தியான உள்ளமாக போருக்கள் செய்வதற்கு தகுதியான உள்ளம் கல்வம் சரி அத்தகைய உள்ளமாக அல்லாஹுவை வந்தடைந்தார் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த உள்ளத்திலே வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் மாத்திருந்த அவருடைய உள்ளத்திலே இருந்தான் அதுதான் கல்வன் சலீம் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற ஆன்மா உள்ளம் இந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே கல்வன் சலீமை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم நாளைய கியாமத்துடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல அன்பானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் எங்களுக்கு மூத்து வந்து விடுவதற்கு பின்னால் மறுமுலக வாழ்வு ஆரம்பமாகும் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த மறுமை வாழ்விலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எந்த இந்த உலகத்திலே எந்த பொருளாதாரங்களாலும் பிள்ளைகளால ஒன்றுமே பிரயோஜனம் தர முடியாத அந்த நாள் அல்லாஹுடத்திலே பிரயோஜனம் தரக்கூடிய ஒன்றை அல்லா சொல்கிறான் அதுதான் கல்வன் சரியமாக யாரெல்லாம் அல்லாஹை வந்தடைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் அவர்களுக்கு தான் விமோசனம் நிம்மதி என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தானிலே சொல்லுகிறான் அன்பானவர்களே அதற்கு இப்ராஹிம் அனைத்து ஒத்தலாம் அன்னவுடைய உள்ளம் கல்வும் சலீமான உள்ளம் இரண்டாவது வகை சோதனை அல்லாஹ் இந்த உடம்ப சோதித்து பார்த்தான் இந்த உடம்பு யாருக்காக அன்பானவர்களே நம் மன்னன் எவ்வளவு பெரிய கொடிய மனந்தால் கணக்கில மூச்சிய நெருப்பிலே ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லா அவர்களை போடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான் இப்ராஹிம் அலிஸ்லா அவர்களை கட்டி போடுகிறான் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய உதவி பாருங்கள் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் நெருப்பு நெருப்பல்லவா படைப்பு என்பது அல்லாஹுடைய அந்த நெருப்பு என்பது அல்லாஹுடைய படைப்பு அல்லவா அல்லாஹுடைய படைப்பு என்பது அல்லாஹ் எதை சொல்கிறானோ ஹாலிக் எதை சொல்கிறானோ அதைத்தான் நகுலு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய படைப்பு நெருப்பு அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை நெருப்பிலே அந்த நம்மூர் மன்னம் போடுகின்ற போது அல்லாஹ் படைத்த அல்லாஹுடைய நெருப்போடு அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான் இப்ராஹிம் மீது நீ சாந்தியை கொடுக்க வேண்டும் நீ இப்ராஹிம் மீது சூட்டை கொடுக்க கூடாது மிக குளிர்ந்த குளிரையும் கொடுக்க கூடாது அதற்கு இடைப்பட்ட தன்மை சூட்டையும் எங்களால் தாங்க முடியாது குளிரையும் எங்களால் தாங்க முடியாது அது கிடைப்பட்ட மிக சாந்தமான ஒரு நிலையை நீ கொடுப்பாயாக என்று ஹசரத் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட போது அல்லாஹ் நெருப்போடு கரைக்கிறான் எந்த அளவு அந்த நெருப்பு நடந்து கொண்டதென்றால் கண்ணியமானவர்கள் இப்ராஹிம் அலைசா அவர்களுடைய மேனிகளை கட்டிருந்த கயிறு கூட பத்தவில்லை என்பார்கள் இதுதான் அல்லாஹுடைய உதவி அறிஞர்கள் இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட போது உலகத்திலே உள்ள நெருப்புகள் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே சாந்தியாக இருந்ததாகத்தான் அறிஞர்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள் எனவே இந்த சோதனையில் மகாதரத் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாவது வகை சோதனை மூன்றாவது வகை சோதனை ஏராளமான பொருட்களை எல்லாம் கொடுத்திருந்தான் அந்த எல்லா செல்வங்களையும் அல்லாஹுக்காக கொடுக்க முன் வந்தார் அல்லாஹ் சொல்லுகிறான் நவிய நாயகம் இவங்களுக்கு தெரியாதா இப்ராஹிம் உங்களுக்கு நாயகமே இப்படி ஏராளமான பொருட்களை வந்தால் இந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இன்னும் ஒரு வகையான சோதனை அல்லாஹ் நான்காவது வகை சோதனை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த வயதில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு கருகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்கள் நடந்து கொண்ட முறையை பாருங்கள் அல்லா பருப்பு சொல்கிறான் ஹசரத் இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் அன்னவர்களுடைய மகன் அங்கு மிக ஓடி விளையாடக்கூடிய சகியுடைய வயது வருகின்ற போது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது இரவில் ஒரு மனம் காணுகின்றார்கள் நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் வகி அது அல்லாஹும் வரக்கூடிய தூது நல்ல செய்தி அவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மனிதர்களுக்கு வரக்கூடிய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 என்று பயன்படுத்த வேண்டும் ஒரு தந்தையின் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதே போன்று அந்த மகன் தன்னுடைய சகப்பனுக்கு பாதிக்கக்கூடிய வார்த்தை என் அருமை தந்தையே அல்லாஹ் நாடியதை நீங்கள் கண்ட கடவை செய்யுங்கள் என்று அந்த மகன் சொல்லி நிச்சயமாக அல்லாஹ் என்னை நாளைய மறுமை நாளே பொறுமையாருடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வான் பொறுமையாரோடு சேர்த்துக் கொள்வான் எனவே அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார்கள் அன்பானவர்களே ஹலத் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றோ அங்கே நெருப்பு பத்த வேண்டுமானால் பத்தவில்லை இங்கு அவர்கள் பிள்ளையை அறுக்க போகிறார்கள் கத்தி அறுபடவில்லை இதுதான் அல்லாவுடைய வெற்றி கண்ணியமானவர்களே நாங்கள் நினைப்போம் இதனால் தான் இது நடக்கும் அதனால் தான் இது நடக்கும் தனவந்தரால் தான் பள்ளி கட்ட முடியும் செல்வந்தால் தான் இதை செய்ய முடியும் அரசியல்வாதியால் தான் பிரச்சனை தீர்க்க முடியும் அது எங்களுடைய மனோநிலையை குழப்பமான எண்ணம் எப்பயும் நம்பிக்கை வேண்டும் முன்னோர்கள் நிறைய விடயங்களை அடைந்தது அன்பானவர்கள் அவருடைய அவுராத்துகளால் அவருடைய திக்கர்களால் அவருடைய துவாக்களால் எங்களுக்கு அந்த ஈமான் வேண்டும் அன்பானவர்களே எனவே ஹோதரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை கண்ணியமான அவர்கள் தன்னுடைய மகனை படுக்க போட்டு கத்தியை வைக்கின்ற போது கண்ணியமானவர்கள் அறுக்கின்றார்கள் அங்கேயே கத்தி அறுபடவில்லை கூர்மையான கத்தி கனிமான பக்கத்திலே உள்ள ஒரு பாரா கல்லூரி அந்த கத்தியை வைக்கின்றார்கள் அந்த பாரம் கல் இரண்டாக பிளப்பதாக தப்பீரிலே அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடனே சுவர்க்க சிறிது ஆசையை கொடுக்கிறான் மகத்தான முறையில அல்லாஹ் அந்த குரவானியை நிறைவேற்றுகிறான் அல்லாஹ் கண்ணியமானவர்களை பரிசுத்த அல் குரவானை சொல்கிறான் நல்ல மக்களுக்கு இப்படித்தான் நல்ல கூலிய நன்மாராயங்கள் நாங்கள் ஏற்படுத்துவோம் நல்ல கூறி கொடுப்போம் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலும் அல்லா சொல்லுகிறான் இப்ராஹிம் அலைஸ்லா அல்லாவுடைய நேசராக அல்லா ஏற்றுக்கொண்டார் அல்லாவுடைய நேசரா ஆக வேண்டுமா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய உடம்பையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் உடம்பாலான அமல்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் பொருளாதாரங்களை கொடுக்க வேண்டும் குழந்தைகளா தீனுக்காக மார்க்கத்துக்காக சரியத்தை வளர்ப்பதற்காக ஆன்மீகத்துக்காக நம்முடைய குழந்தைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த எல்லா சோதனைகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த எல்லா விடயங்களையும் அல்லாவுக்காக அர்ப்பணித்தால்தான் நாமும் அல்லாஹுடைய நீசராக மாறலாம் அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு வாஜிபாக கிடைக்கும் கண்ணியமானவர்களே எனவே இத்தகைய சோதனைக்கு அப்பாத்தான் ஹலத் இப்ராஹிம் அனைத்து ஒத்தலாம் என்னவர்கள் அல்லாஹுடைய நீசராக தெரிவிக்கிறார் எனவே அவர்கள் செய்த மிக முக்கியமான அந்த ஏற்பாடு பண்ணிய அந்த மிக்க அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான நான்கு சோதனைகளை ஒரு சோதனை தான் பிரபாணி அவருடைய மகனை அறுத்து பெண் அல்லாவுடைய கட்டளை வகுப்படவில்லை அல்லாஹ் சுவர்க்கு ஆப்பை கொடுத்தான் அந்த அமலை அயாத்தாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் வருடா வருடம் குர்பானியுடைய அமல் குர்பானியுடைய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகந்தான் போலதான் நீ கொடுக்க முடியாது பறவைகளை கொடுக்க முடியாது கோழிகளை கொடுக்க முடியாது ஒரு மியாவுடைய குரபானியுடைய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் தான் கண்ணியமானவர்களே இந்த குரபானுடைய அமல் அதாவது பெருநாளுடைய தினம் தொழிலுக்கு பின்னால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் செல்லவாக வழங்கி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அமலை செய்ய யாரெல்லாம் சக்தி இருந்தும் இந்த அமலை செய்யாமல் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு ஹஜி பெண்ணால் துற வருகிறார்களோ அவர்கள் எங்களுடைய முசல்லாவுக்கு துற வரக்கூடிய இடங்களுக்கு வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் நவுதுபில்லா சக்தி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நம்மளுடைய காலம் லக்காத்துல் பித்தரை நோம்பு பெருநாளைக்கு முந்தின நாள் கொடுத்து எப்படி நோம்பு பெருநாளை ஏழைகளை எங்களோடு பெருநாளோடு சேர்த்து கொள்கின்றோமோ அவருடைய பெருநாளில் எப்படி அவர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தினோமோ அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய ஈகையுடைய பெருநாளே சந்தோஷத்தை ஏற்படுத்தியதை போன்று இந்த தியாம பெருநாளிலும் இந்த தியாமத்தை நினைவு கூறுகின்ற என்ற அமலை நிறைவேற்றி ஏழை எளிய மக்கள் மக்களுக்கு அந்த மாமிசத்தினூடாக செழிப்பை சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய நோக்கமாக இருக்குது மலர் இப்ராஹிம் அனைத்தாவுடைய அந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற பாடமாக இருக்கிறது எனவே அன்பான அல்லாஹுவின் நிலடியார்களே அந்த அமலுக்கு நீயத்து வைத்தவர்கள் இன்று குறை பார்க்கப்படக்கூடிய நாள் இன்றைய நாள் மகளிருக்கு முன்னால் குறை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடைய நகங்களையோ மொழிகளையோ கலைந்து கொள்ளுங்கள் ஒதுமையா கொடுக்க நீயத்து வைத்தவர்கள் குறை கண்டதற்கு பின்னால் அந்த அமலை நிறைவேற்றும் வரை முடிகளையோ நகைகளையும் களையக்கூடாத சின்னத்தான ஒரு விடயமாக இருக்கிறது சில வேலை இங்கு துறை தென்படவில்லை என்று வைத்துக் கொண்டால் நாளையும் உங்களுக்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது முடிகளை நகங்களை வெட்டுவதற்கு ஆனால் அது எங்களுக்கு நம்ப முடியாது சில வேலை இங்கு துறை கண்டுவிட்டால் கண்ணியமானவர்களை அடுத்த நாள் வெட்டுகின்ற அமல் முழுமையான கூலிகள் இல்லாமல் போகலாம் அதனால் இந்த மகரிவுக்கு முன்னால் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றியவர்களுடைய நகங்களை கலைந்து முடிகளை வெட்ட வேண்டுமாக இருந்தால் வெட்டிக் கொள்ளுங்கள் மாணவர்களே இது அமலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்து முகமாக இஸ்லாம் சரியா எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கு நினைவுக்கான அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் தான் உங்களுக்கு தெரியவில்லை கண்ணியமானவர்களே இன்றோ அல்லது நாளையோ துல்ஹிஜாவுடைய ஆரம்ப நாள் ஆரம்பமாகிறது அதாவது துல்ஹிஜா மதத்துடைய பத்து நாள் இருக்கிறே இது பெருமதியான நாட்கள் இந்த நாட்கள் என்பது அல்லாஹிடத்திலே மிக சிறந்த நாட்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாகோ அணுகி வசல்ல வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்னார்கள் அப்போது ஒரு அபித்தோழர்மை கேட்கிறார் அல்லாவின் தூதரை அல்லாவின் பாதையில் போராடுவதை விடவுமா அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை எவ்வளவு சிறந்த அமலா என்று கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாகோ அணுகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையிலே போராட செல்கிறான் அல்லாவுடைய பாதையிலே போருக்கு செல்கிறான் சென்று விட்டு அந்த மனிதனுடைய உயிரும் பிரிகிறது உடைமைகளும் இல்லாமல் போகிறது அப்படியான மனிதன் சுரந்தவன் அப்படி இல்லை என்றால் அந்த மனிதன் போருக்கு சென்று அந்த மனிதன் உடைமையும் அப்படி இருக்கிறது உயிரோடு அந்த மனிதன் திரும்பி வருகிறான் என்றால் உடைமைகளோடு உயிரோடு திரும்பி வந்த அந்த யுத்தத்தை முடித்து விட்டு வந்த அந்த மனிதரை விட அந்த முக்கியமான தியாகியுள்ள அந்த முஜாஹிதை விட வளைய வளைவசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த காலத்திலே துல்ஹிஜாவுடைய பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் பெருமதியானது என்றார்கள் கணியமான அந்த காலத்தில் செய்யக்கூடிய அவுராதிகள் பெருமதியானது என்றார்கள் அந்த காலத்தில் செய்யக்கூடிய துகாக்கள் பெருமதியானது என்றார்கள் அந்த காலத்தில் செய்யக்கூடிய சதக்காக்கள் பெருமதியான என்றார்கள் அந்த காலத்தில் செய்யக்கூடிய திக்கரைகள் எத்திருப்பார்கள் பெருமதி என்றார்கள் எனவே அன்பானவர்களை எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் யாரும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள் அது ஒரு வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சில வேலை துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே அல்லா எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் நோம்போடு சென்று விட்டால் அது பெருமதியானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல அரபாவுடைய நோம்பு துல்ஹிஜா ஒன்பதாம் நாள் வருகிறது ஈஷால் அடுத்த வாரம் புத்துபாக்களை நினைவுபடுத்துவார் நினைக்கிறேன் அது ஒரு பெருமதியானால் நரகவாதிகளை அல்லா நரகிலே இருந்து விடுதலை செய்வதற்காக தெரிவு செய்திருக்கின்ற பிரதானமான நாட்களிலே ஒரு நாள் தான் அரபாவுடைய நாளும் எனவே அந்த நாளை யாரும் வீணாக்கி விடாதீர்கள் அந்த நாளிலே நோம்பெறியுங்கள் அதனால இஸ்திஃபார் செய்யுங்கள் துவா செய்யுங்கள் உங்களை விட்டு பிரிந்த மூதாதையர்கள் உங்களை ஈன்றெடுத்த தாய் தாப்பன் சமுதாயிகா இருந்த அவர்களுக்காக ஏந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அல்லா உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று நரக விடுதலையாகக்கூடிய கூட்டத்திலே உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய தாய் பாப்பர்களையும் அதில் இருந்து விடுதலை செய்தால் தோற்கவாதிகளாக மாற்றுவான் இனி வேண்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த விடயத்திலே கூடுதல கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இந்த அமல் இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல் பெருமதியானது காலத்தை படைத்த அல்லா காலங்களில் சிறந்த காலம் சொல்லலாக வழங்கி வசல்லம் வாழ்ந்த காலம் அது போன்ற ஒரு பொற்காலம் இந்த உலகத்திலே இனி கிடைப்பது கிடையாது கயிறு குருவி கருணி சும்மல்லடியின எருவுணவும் சும்மல்லடியினரும் நூற்றாண்டுகளிலே காலங்களிலே சிறந்தது நான் வாழ்ந்த நூற்றாண்டு நான் வாழ்ந்த காலம் என்பதாக சொல்லதாக வழங்கி வசல்லம் சொன்னார்கள் அதுக்கடுத்த சிறந்த நூற்றாண்டு அதுக்கடுத்த சகாபாக்கள் நபித்துலகு வாழ்ந்த காலம் எப்படி என்று சொல்லலாம் வளைவசல் அவர்கள் சிறந்த காலத்தை சொன்னார்கள் நபிமார்கள் வாழ்ந்த காலம் நபிசல்லாஹு வளைவசல் வாழ்ந்த காலம் சாதாரணமானதல்ல சுவருக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் வாழ்ந்த காலம் அல்லாவுடைய வகை குரான் இறங்கிய காலம் தப்பு தவறு செய்யக்கூடிய மக்களை அல்லா வகி மூலம் பவானை இறக்கி திருத்திய காலம் சொல்லலாம் அனைவத்தில் அவர்கள் வாழ்ந்த காலம் நபியுடைய சுமூகத்தோடு சகாபாக்கள் நபித்தோடு வாழ்ந்த காலம் நபித்தொல்லாம் அனைவருடைய நசீகத்தை பெற்றுக் கொண்டு வாழ்ந்த காலம் இறங்கிய காலம் கனிமான அல்லாஹுவை நல்லடியார்கள் அதுதான் காலங்களிலே பொற்காலம் சிறந்த காலம் அப்படியான ஒரு காலம் இனி வருவது கிடையாது என்றாலும் சொல்லலாக உலகி வசல்ல மன்னவர்கள் சில இடங்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் மக்கா மதீனா பலஸ்தீன் எப்படி சிறப்போ ஏனைய இடங்களில் சொல்வதை விட அங்க சொல்வது எப்படி சிறப்போ அதே போல ஏனைய நாட்களை அமல் செய்வதை விட இந்த காலங்களிலே அமல் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் ஏற்றமானது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நானும் நீங்களே விலகிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இந்த காலங்களில் யாரும் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் அதே போன்று அமல்களை நல்ல முறை செய்து கொள்ளுங்கள் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தில் நினைவுபடுத்துகின்றேன் இப்ராஹிம் ஐசலாத்து மன்னவர்கள் எந்த அளவு தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்டார் என்ற செய்தியும் அந்த பரிசுத்த அல் குரவானிலே சொல்லுகிறார் அல்லாஹ் அவருடைய மகனோடு நடந்து கொண்ட உரையாடலை முன்னால் சொல்லியதை கொண்டு அல்லாஹு சுபகான முத்தலா பரிசுத்த அல் குரவானிலே ஹசத் இப்ராஹிம் அலிஸ்லா அவர் தன்னுடைய தந்தை ஆதர் சைத்தானே வணங்கக்கூடிய ஒருவர் அவரோடு நடந்து கொண்ட செய்தியையும் அல்லாஹ் குரவானில் சொல்லுகிறார் கண்ணியமானவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள இரண்டு கட்சியுடையவர்கள் வாழ்வதே சிரமம் ஆனா ஹபரத் இப்ராஹிம் அலிசலாத்துலாம் மன்னவர்களுடைய தந்தை ஷைத்தானை வணங்கக்கூடியவர் இவர் அல்லாஹுக்கு சிரம்பணையக்கூடியவர் எனவே இரண்டு மதங்கள் இரண்டு மார்க்கத்தை சேர்ந்தவர் வீட்டுக்குள் ஒரு வீட்டுக்குள் வாழ்வது சாதாரணமான விடயம் அல்ல அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஈமானை தன்னுடைய மார்க்கத்தை தான் ஏற்றிருக்கின்ற அந்த ஆன்மீக வழிகாட்டலை விட்டுக் கொடுக்காத ஹபரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய வரலாறை சொல்லுகிறது அன்பான அல்லாஹுவின் பல உரையாடல்களை நாங்கள் பார்த்து இந்த உலக வளமை என்று இருக்கிறது வயதிலே மூத்தவர்கள் தான் வயதிலே இளையவர்களுக்கு புத்திகரி சொல்லுவார்கள் தாய் தந்தையர்கள் வாப்பா மாறு உம்மா மாறு அவர்கள் தான் பிள்ளைகளுக்கு நசீகத்து பண்ணுவார்கள் வசியத்து பண்ணுவார்கள் உபதேசம் பண்ணுவார்கள் ஆனால் குரான் சொல்லுகிறது ஒரு மகன் தகப்பனுக்கு பயன் செய்திருக்கிறார் ஒரு மகன் தகப்பனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் அதுதான் இப்ராஹிம் அலிஸ்னா அவர்கள் தன்னுடைய மகனோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்று தன்னுடைய தகப்போடு நடந்து கொண்ட முறையும் பவான் பேசுகிறது என் அருமை தந்தையை நீங்க சைத்தான வணங்கவான வாப்பா சைத்தான் படைத்த அளவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு வாப்பா நீங்க சைத்தான் வணங்கவான் என்று அந்த மகன் வாப்பாக்கு பயான் செய்கிறார் கண்ணியமா தொடர்ந்து அந்த மகன் உபதேசம் செய்கிறார் என் அருமை தந்தையே உங்களை நீங்கள் செய்தானை வணங்கினால் செய்தானை வணங்கினால் அல்லாஹுடைய அதா உங்களை பிடித்துக் கொள்ளும் மகனாகிய நான் வாப்பா கொண்டு நடந்தால் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாதல்லவா அதனால் என் அருமை தந்தையே நீங்க செய்வான வணங்கமானான் என்று அந்த மகன் தந்தைக்கு உபதேசம் பண்ணுகிறார் கண்ணியமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தந்தை நடந்து கொண்டு வந்த முறையை பாருங்க அதற்கு பின்னால் அந்த மகன் நடந்து வந்த முறையும் பொதுவான் பேசுகிறது தந்தை பேச ஆரம்பிக்கிறார் ஆதர் பேச ஆரம்பிக்கிறார் நெருப்பு வணங்கி பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறார் என்ன இப்ராஹிம் சொல்ற இவ்வளோ காலம் வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகங்களை இந்த சிலைகளை இந்த சைத்தானையா வணங்கவா நாம் சொல்றது இந்த வேலை செய்யவா நாம் எனக்கு பயம் பண்ண வரவானாம் எனக்கு புத்தி சொல்ல வரவானாம் நான் உன்னை கல்லால அடித்துக் கொள்ளுவேன் என்பதாக தந்தை மகனை பார்த்து சொல்கிறான் அன்பானவர்களே அன்பு தந்தை அவருடைய தந்தை மகனை பார்த்து சொல்கிறார் நல்ல விஷயத்தை சொல்லியதற்காக கல்லால அடித்துக் கொள்வதா இந்த சந்தர்ப்பத்தில் வந்த மகன் எப்படி நடக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைத்துலா துவத்தலாம் மன்னவர்கள் தன்னுடைய தகப்பனைக்கு பதுவா செய்யவில்லை தன்னுடைய தகப்பனை ஒதுக்கவில்லை தன்னுடைய தகப்பனை வீட்டை விட்டு விரட்டவில்லை என் அருமை தந்தை உங்களுக்கு சலாம் உண்டாவதாக சாந்தி உண்டாவதாக அல்லாவின் புறத்தால் உங்களுக்கு சாந்தி கிடைக்கிட்டு என்பதாக அன்பு மகன் அன்பானவர்களை எங்க நீங்க பாருங்க உலகத்துல என்ன நடக்குது சில பிள்ளைகள் பட்டதாரி ஆகிட்டா சில பிள்ளைகள் படிப்புல கொஞ்சம் முன்னேறிட்டா சொந்த ஊரை செல்ல வக்கம் இது ஏண்ட தந்த இது ஏண்ட தாயின்னு சொல்ல வக்கம் கண்ணியமான இது ஏண்ட வீடு காட்ட வக்கம் இப்படி நடக்கக்கூடாது பாருங்க தாய் சாப்பது இப்போதும் தாய் சாப்பன் தான் அவங்களுடைய பெருமதியில யாரும் வர முடியாது இந்த உலகத்துல தந்தை ஒருவர் தான் தந்தைக்கு பின்னால யாராவது ஒருவராக இருந்தால் அது தாழ்த்தலாக இருக்கும் இந்த உலகத்துல தாயும் ஒரு தாய் நான் கண்ணியமானவர்களே உலகத்துல ஒரு தகப்பன் மூத்தான அதுக்கு பின்னால தகப்பன் கிடையாத மாணவர்களே ஒரு தாய் மூத்தான தாயமே கிடையாது மாணவர்களே மனைவி மோசானா இன்னொரு திருமணம் முடிச்சு கொள்ளலாம் எங்கட பிள்ளை மோசானா திருமணம் முடிச்சு இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம் ஆனா தாயும் தகப்பன் உலகத்துல ஒன்றுதான் அதை விட பெருமதி இந்த உலகத்துல கிடையாது எனவே இந்த காலங்களில் தாய் தாப்பனுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடை தாய் தாப்புடைய மனங்களை வெல்லக்கூடிய வகையில நடந்து கொண்டவர்களே இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த விடயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மலை இன்றும் கூட மழை அதே போன்ற கொழம்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம்பிட்டி கொலன்னாவ கொத்தத்துவ மீக்குட்டுமுள்ள போன்ற கிராமங்கள் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சகோதரிகள் ஹஜி நாளைக்கு ஒரு வாரம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வீடுகளை இழந்து சொந்த இடங்களை இழந்து இனிமே இன்னொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அன்பானவர்களே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறார் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த பத்து நாள் வரக்கூடிய பத்து நாள் செய்யக்கூடிய அமல் ஜிஹாதுக்கு போய் திரும்பி வரக்கூடிய அந்த முஜாஹிதுடைய அமலை விட சிறந்திருந்து எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான் எனவே சதக்கா மூலம் அவருடைய மனதிலே நாங்கள் வாழ்வோம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்போம் அதற்காகவே இன்றைய ஜும்மாவுடைய வசூலை இன்றைய நிர்வாக சபை இங்கு உள்ள நிர்வாக சபை இன்றைய ஜும்மாவுடைய வசூலை அவர்களுக்காக கொடுக்க முன்வதற்காக மாசா அல்லா வரவேற்கத்தக்க விஷயம் எனவே உங்களால் முடியுமான சந்தோஷங்களை அந்த ஹதியா அந்த சதக்கா பெட்டிகளே போட்டு செல்லுங்கள் மாணவர்களே எனவே உங்களுடைய இந்த அமலை அவர்கள் தரக்கூடிய அந்த அதாவது ஏதோ ஒரு அமைப்பிலே அந்த நீங்கள் நிர்வாகத்திலோ அல்லது இங்கே கொடுக்கக்கூடிய அந்த தக்காவுடைய பற்றியிலே போலுங்க நிச்சயமாக அல்லா அவங்களுக்கு பெரிய கூலிய தருவான் அது மாத்திரமல் அப்படியான சோதனைகள் உங்களுக்கு வந்து விடாமல் அதை பாதுகாப்பான் அதையும் மீறி உங்களுக்கு வந்து விட்டால் இதை விட பல மடங்கு நீ கொடுத்ததை விட பல மடங்கு உதவிகளை அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள் செல்லல்லாஹு வழங்கி வசல்லம் அவர் சொன்னார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மோமியங்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஒரு மனிதரை போன்றவர்கள் பாசையால் வேறுபடலாம் நாங்கள் இடங்களால் விடுபடலாம் நிறங்களால் விடுபடலாம் கேண்டிகளால் அரபிய கேண்டி ஆசிய கேண்டி என்று பண்டிகளால் எங்களது கிராமங்களால் நகரங்களால் வேறுபடலாம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அதாவது மனிதர்கள் எல்லோரும் அதாவது இந்த உலகத்திலே செல்லலாம் சொன்னாங்க உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் நாம் எல்லாரும் உலகத்துல இந்த உடம்ப போன்றவர்கள் இன்னும் ஒரு அதிசரசலாக ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் ஒரு கட்டிடம் எப்படி இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறது அது கடையிலே சீமேந்திகள் போட்டு பசைகள் போட்டு அந்த கல்லு கல்லும் எப்படி எழுதி நிற்கிறத போலதான் மீன்கள் நீங்கள் எல்லோரும் என்று செய்தி அப்படி கண்ணியமானவர்களே உடம்புல ஒரு கஷ்டம் வருகிறது காலுக்கு கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை கண் உணரும் தலை உணரும் ஏனைய உறுப்பு உணரும் காலுக்கு வந்த கஷ்டத்தால தலைக்கு வந்த கஷ்டத்தால கண் இரவில தூங்க மறுக்கும் அதை போலதான் ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு மூமினுக்கு ஒரு செல்வம் வந்து விட்டால் ஒரு மூமினுக்கு இக்கட்டான ஒரு நிலை வந்து விட்டால் ஏழையவர்கள் தனக்கு வந்த கஷ்டமாக தனக்கு வந்த பசியாக தனக்கு இல்லாத ஒரு இடம் தனக்கு ஒரு இடம் இருக்கிறது ஆனால் தனக்கும் ஒரு இடம் இல்லாதை போன்று எண்ணி தனக்கு இடமில்லை என்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றார்களே எனவே இது ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறான் இதை யாரும் வீணாக்கி விடாதீர்கள் கொடுப்பதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் இஸ்லாம் சொல்லுகிறது அப்படித்தான் அதாவது நீங்கள் செலவழிக்கின்ற எந்த ஒரு ரூபாயும் உங்களுக்கெல்லாம் தராமல் இடமாகும் நீங்க எந்த அதுக்கு தராம நீங்க ஒரு ரூபா பத்து ரூபா கண்டிப்பா தருவான் நீங்க பத்து ரூபா கொடுத்தா நூறு கண்டிப்பா தருவான் கண்ணியமானவர்களே நீங்க நூறு ரூபா கொடுத்தா அல்ல ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா உங்களுக்கு தருவான் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் உண்ட பத்தாக்கி அல்லா தருவான் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் அல்ல ரப்பு கொடுப்பதை பல மடங்காக ஆக்கி ரப்பு கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல அந்த உலகத்துல வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டு நீங்களை பாதுகாக்கிறான் எனவே அன்பான அல்லாஹுவின் நடிகர்களே இந்த உலகத்துல பெருமதியான ஒரு அமல் சதக்காவுடைய அமல் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அமல் மற்றவருடைய கஷ்டங்களை துடைக்கின்ற அமல் இந்த அமலுக்குரிய சந்தர்ப்பத்தெல்லாம் தந்திருக்கிறான் எனவே அவர்களுக்காக எங்களால் முடியுமான பணங்களை போட்டு செல்லுங்கள் அப்படி இன்று உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா நிர்வாகிகளை சந்தித்து இன்ஷால்லா இன்றோ நாளையோ உங்களுக்கு இவ்வளவு பணம் நான் கொண்டு வந்து தருகிறேன் கண்டிப்பாக இதையும் சேர்த்து கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய நன்மைகளை தருவான் கண்ணியமானவர்களே சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் அவகாசம் கேட்கக்கூடிய ஒரு அமல் இந்த உலகத்தில் இருக்குமே என்றால் அது சதக்காவுடைய அமல் தான் الله تعالى فرشوت القرآن القرآن لولا أخرتني إلى أجل قريب فعصدك ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் சொந்த குளிரிற்கு உயிர் இதுக்கு பின்னால வாழ இயலாது அல்லாஹிடத்துல இந்த மனிதன் ஆயுள் பிச்சை கேட்பான் எதற்காக தெரியுமா தனக்கு தந்த பொருளாதாரங்கள் அமைச்சு தான் வாழ்வதற்காக அல்ல தன்னுடைய மனைவி வாழ்வதற்காக அல்ல தன்னுடைய பிள்ளை வாழ்வதற்காக அல்ல தந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை செய்து மற்றவர்களை வாழ வைப்பதற்காக ஆயுள் பிச்சை கேட்பான் அல்லா யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான் அன்பானவர்களே சக்கராத்துல ஒரு மனிதன் அவனாசம் கேட்கக்கூடிய அமல் தான் சதக்காவுடைய அமல் அது ஒரு பெருமதியான அமல் எனவே அந்த அமலை செய்வதற்குரிய முயற்சியில் ஈடுபடுங்கள் அது இந்த கால மாத்திரம் அல்ல எல்லாம் ஒவ்வொரு நாளும் சதக்காக்களை கொடுக்கும் ஒரு பயணம் போறீங்களா சதக்கா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சின்ன ஒரு சதக்கா கொடுத்துருக்கோங்க அந்த பயணத்துல ஆபத்து இல்லாம வீட்டுக்கு இன்றால கொண்டு வருங்க படிக்க போக பிள்ளைங்க இருக்கிறீங்களா படிக்க போகல உங்களால முடியுமான அதாவது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சின்ன தொகையாவது சதக்கா செய்து போங்க உங்களோட படிப்புல நல்ல ரிசல்ட்ட நல்ல பெரிய பேரை பாப்பீங்க வியாபாரத்துக்கு போறீங்களா வெறும் பே கூட போறீங்களா உங்களை பேக்கு நிறைஞ்சி வரணுமா பைசா கூட வரணுமா ப்ராஃபிட் கூட வரணுமா சதக்காவோட கொடுத்துட்டு போங்க கண்ணியமானவர்களே கொள்ள அந்த பொதி நிறைஞ்சி வரக்கத்தோட வருவீங்க மாணவர்களே எனவே நீங்க என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அதற்கு முன்னதாக சதக்கா அந்த சதகாவினூடாக கண்ணியமானவர்களே குரலுடைய துவா உங்களோட பொருளாதாரத்தில் கிடைக்கும் எனவே உங்களை அல்லாஹ் பலாய் முசீபத்திற்கு பாதுகாப்பான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லே அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக எங்களால் முடியுமான உதவிகளை செய்து கொள்வது காலத்தில் தேவையாக இருக்குது எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லே அந்த அமல் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் சதக்காவுடைய அமல் பெருமதியானது அதே போன்று நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தி அந்த விடயங்களையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் செய்யுங்கள் எனவே வல்லவன் அல்லாஹாக்கும் சுபகானா இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது செய்வா உனக்கு பொருத்தமானவர்கள் வாழ்ந்து பொருத்தமானவர்களாக மரணித்த நாளே வறுமை நாளிலே சுவர்க்கனுடைய கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யா சேர்த்துக் கொண்டிருக்கிற அந்த ஹஜ்ஜாஜுடைய அமதனை கபூசி கொள்வாயாக அவருடைய ஹஜ்ஜ ஹஜ்ஜை மகுரூராக ஏற்றுக்கொள்வாயாக அவருடைய கைகளை கபூசி கொள்வாயாக அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் ஆக்கிடுவாயாக அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உருவாக்கிடுவாயாக இந்த உலகத்துல எவ்வளவு ரூபா செலவழித்து சென்றார்களோ அதுக்கு பகரமாக பல மடங்கு அவர்களுக்கு நீ கொடுத்துருவாயாக உற்சாகமாக தைரியமாக அமல் செய்யக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக நோய் நம்பரங்களை விட்டு சோர்வு தன்மையை விட்டு மக்களை பாதுகாத்துடுவாயாக ஆபத்துல விட்டு பாதுகாத்துடுவாயாக யா அல்லா அனர்த்தங்களை விட்டு பாதுகாத்துடுவாயாக யா அல்லா வாழ்க்கையில ஒரு முறையாவது உன்னுடைய கோபத்து பாவத்தை வாசியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசிபாக்கிடுவாயாக அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசிபாக்கிடுவாயாக யா அல்லா இறுதி தருவாயிலே சக்கராக்கூடிய